காரிய சுவாமி சொன்னது காரிய நீதபூர்வ நீதபூர்வத்தி காரணம் இதே பிரத்யேகம் காரிய நீதபூர்வத்தின் நாம இன்னும் அதுக்கு பரிஷ்காரம் பண்ணணும் நியமேன காரியத்துக்கு முன்ன காரிய பூர்வம் காரணம் ഭവിക്കും தலைவ காரிய ഇതിൻ്റെ പൂർവ്വത്തിനും ഭവിച്ചു എന്താ ഇപ്പം പിരിയിത്വാവസ്ഥ പിരി பிரிவித்துவாவஸ்தாமிகாய ஜலஸ்வா இது மகத்துவாவஸ்தம் இல்லையோ அந்த மகத்துவாவஸ்தை பிரிவித்துவாவஸ்தை பாருங்க அது நியமே இருக்குது ஜலசேகர இல்லை இல்லை அது நீதி கொடுத்தது ஒரு காரணம் சொல்லி ஆகணும் பெரும்பா பிரித்துவாவஸ்தை அப்புறம் மகத்துவாவஸ்தைன்னு சொல்கிறோம் இது இதுக்கெல்லாம் முடிச்சது மகத்துவாவஸ்தை இவனை பிரித்துவாவஸ்தைன்னு சொல்கிறோம் இல்லையோ கட்டாயம் இருக்குதான் இருக்குது இந்த நீதபூர்வத்தின் கூட்டத்தான் நீதபூர்வத்தி பதவி வீசாது பூர்வத்தினா நீத பூர்வத்தித்துவம் நியமேன வக்தவியம் நியமேன பூர்வத்தை முக்தவியம் நியமேன பூர்வத்தை முக்தி இங்கே நியமேன்னு சொல்ல முடியுமா அப்படின்னு கேட்டார் சொல்ல முடியாதுன்றார் ஏன் சொல்ல முடியாது குதோனுபவத்தி இப்ப ஜலத்வாவஸ்தை பிரித்வாவஸ்தை பிரித்வாவஸ்தா போய் தான் பிரித்வாவஸ்தா நாசானந்தரங்கில ஜலத்வாவஸ்தா இது அப்படின்னார் அது பிரித்வாவஸ்தா நாசானந்தம் தானே நாச செய்கல பூர்வத்தித்துவம் பிரித்வாவஸ்தை கதம்ப பூர்வத்தித்துவம்

ಪೃಥ್ವಿಯೇನ ಕಾರಣತ್ವ ಅಲ್ಲ அர்த்தம் ಅರ್ಥ சரி ಸ್ಥಿತಿ ಪೃಥ್ವಾವಸ್ಥಾ ನಾಶದ ಕಾರಣ ಭೂತು ಈ ಆಶಂಕೆ ಜಾಯಿತೆ ಅದ அதில் பாகர் மாவட்டம் தான் நீதே கொடுத்ததில்லை அப்படின்னு பதில் சொல்லிடலாம் அப்படின்னு சுவாமி சொன்னார் இப்போ இங்கே பாருங்கோ என்னாச்சு அது இது வந்து நமக்கு என்ன இது சமாதானம் இருக்கு இல்லையா அது புது நீதபூர்வத்தையும் கிடையாது ஏன் நீதபூர்வத்திலேருந்து அது கொஞ்சம் கஷ்டப்பட்டு சொல்ல வேண்டியதாக இருக்குது பாருங்க இப்போ பிரதித்வாவஸ்தா அப்புறம் மகத்துவாவஸ்தா அந்த பிரீத்வாவஸ்தையில் இல்ல இல்லை பிரீத்வாவஸ்தை சொல்ல முடியும் பிரீத்வாவஸ்தா உச்சதைகளா அந்த பிரதித்துவாவை இந்த பிரதித்துவாவை சேர்ந்து பாருங்க அந்த பிரகதியில் ஏகதேசம் தான் மாறுறது எல்லாம் மாறல சர்வம் பரிணாமத்தை ஏகதேசம் நம்ம பரிணாமம் வித்தியாசம் அப்படின்னு சமாதானம் சொல்லி சமாதானம் சொல்லலாம் அப்படின்னு சுவாமி சொன்னார் கல்யாணம் வேதாந்த உதவியே நமகம்